திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் வலஞ்சுழி திருச்சிற்றம்பலம் விண்டெல்லாமலரவிரை நாறு தண்டேன் விம்மி வண்டெல்லாம் நசையாலிசை பாடும் வலஞ்சுழி தொண்டெலாம் பரவும் பூசுடர் போலொழியீர் சொலீர் பண்டெலாம் பலி தேர்ந்தொலி பாடல் பயின் நின்றதே பாரல் வெண்குருகும் பகுவாயன நாரையும் வாரல் வெண்திரைவாயிரை தேரும் வலஞ்சுழி மூரல் வெண்முருவல்ல குமொய் ஒளியீர் சொலீர் ஊரல் வெண்தலை கொண்டுல கோக்க புழன்றதே கிண்ணவண் மலரும் கிளர் தாமரை தாதளாய் வண்ண நுண்மணல் மேலனம் வைகும் வலஞ்சுழி சுண்ண வெண்பொடி கொண்டு வேட்டுமை பூசபலீர் சொலே விண்டவர் தொழ விண்டலையேற்பலி கொண்டதே கோடலாம் நிறைய குவளை மலருங்குழி மாடெல்லாம் மலி வலஞ்சொழி சேடலா முடையீர் சிறுமான் மரியீர் சுளீர் நாடெல்லாம் தலையின் நரவேற்றதே கொல்லை வென்ற புன திருகுரு மாமணி கொண்டு போய் வல்லை நுண்மணல் மேலனம் வைகும் வலஞ்சுழி முல்லை வெண்முருவல்லகையாயொழியீர் சொலீர் சில்லை வெண் கொண்டல ஏற்பலி கொண்டுழல் செல்வமே பூச நீர் பொழியும் புனர் பொன்னீர் பன்மலர் வாச நீர் குடைவாரிடர் தீர்க்கும் வலஞ்சுழி தேச நீர் திருநீர் சிறுமான் மறியீர் சொலீர் ஏசவெண்தலையேர்பலி கொள்வதிலாமையே கந்த மாமலர் சந்தோடு காரகிலும் தழி வந்த நீர் குடைவாரிடர் தீர்க்கும் வலம் சுழி அந்த நீர் முதல் நீர் நடுவாமடிகே சொல்லீர் பந்த நீர் கருதாதுலகேற்பலி கொள்வதே தேனூற்றனரு மாமலர் சோலையில் வண்டினம் வானுற்றன செய்யாலிசை பாடும் வலஞ்சுழி கானுற்ற களிற்றின் நுறி போர்க்க வல்லீர் சொலீர் உனுற்ற தலை கொண்டுலகவுழன்றதே தீர்த்த நீர் வந்திழி புனர் பொன்னியிர் பன்மலர் வார்த்த நீர் குடைவாரிடர் தீர்க்கும் வலஞ்சுழி ஆர்த்து வந்த அற கனையன்றடர் தீர் சொலீர் சீர்த்த வெண்தலையேர் பலி கொள்வதும் சீர்மையே உரமனுஞ்சடையீர் விடையீருமதின்னருள் வரமனும் பெறலாவதும் எந்தை வலஞ்சுழி பிரமனும் திருமாலும் மழ சுளீர் சிரமெனும் கல நீர் பலி வேண்டிய செல்வமே வீடும் ஞானமும் வேண்டுதிரேல் வீரதங்களால் வாடி ஞானமென்னாவதும் எந்தை வலம் சுழி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டிசை பாடும் ஞானம் வல்லாரடி சேர்வது ஞானமே சுவாமி கற்பகநாதேஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்